श्रीशैलतया पात्रं देवक्यादिगुणान्नयेन्द्रप्रणमन्दिरे సంయుజాముణమధ్యమావస్తురాజాదిపర్యంతే గురుపరంపరాజ్యోతిమచ్చపదామయత్పరయామాయ చక్ర ప్రవదాశ్రీరామాణం భవత్యే మాదావ్యాయ శ్రీరాయ భోగే శ్రీరాయ

வேதங்கள் கோருகின்றார் பாதங்கள் யாமுடைய பத்து ஆதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோடி நூறாயிரம் பல்லாண்டதின்றோள் மணிவண்ணா பல்லாண்டு பரிவாயின் பலமார்பனே வாழ்கின்ற மங்கயம் பல்லாண்டு படிவார் சோழி சுடராயம் பல்லாண்டு படையோர் துக்கப்படுங்க அப்பாஞ்சலம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சென்றாள் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு பரிவாய் பல்லாண்டு பரிவார் பல்லாண்டு பத்திருநீருள்ளீரல் வந்து வண்ண மனவன் கொன்மேன் ஊழால் பத்திருநீரலை எங்கள் குழுவினில் புதலோட்டாங்கள் பாடாடாக பலபுரனானுக்கு முன்னம் வந்து எங்கள் குழாம் புகந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொழில் பந்தொல்லை கூடுமினோயா நம நாராயணாய பாடுமணமுடை பத்தருள் வந்து பல்லாண்டு கோருமினே குலத்து கல்வரியாயே

வந்து வழி வழியாற்றியவனை பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரக்காண்டு பாடுதுமே கோயில் புரியாலே குடி குடியாற்ற ஆய பெருளைவானனை ஆகிரந்தொழிபாய சுழற்றியாரி அல்லானுக்கு பல்லாண்டு கோருவி மேலோதாரம் கையடை காயங்களுக்கு போனொழு காதுக்கு குண்டலமே பைகுணனாக படை கொடியாருக்கு பல்லாண்டு கோருவனே கலைந்தடையுடுத்து கலத்தலுண்டு துடைத்துழாய் மலர்கூடி கலைந்தனா கூடுமி தொண்டர்கள் கலவந்தரத்து திருவான திருவனமே படைத்தவை நானை பள்ளி கொண்டாருக்கு பல்லாண்டு கோருதுமே பெருமான் உந்தனை கடியோம் என்றெழுத்துப்பட்ட நாளே அடியோங்கள் அடைக்கொடில் வேடுவத்தின் திருவையை சிலை குணைத்து ஐந்தரைய பெண்ணாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு அணிவோன் அபிமானருங்கன் செல்வனை போலா திருமாலே நான் உனக்கு பல பணியாள் நாராயணாவென்ன நாமம் பலவரவே பல்வரையாளம் பவிக்கிறனே உன்னை பல்லாண்டு ஒருவனையா என்ன பவித்திரனே பரமேத்தியை சார்ந்தமென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு தன் விரும்பியதார் நம பரமாத்மனை பல்லாண்டு பவித்திரனை பரமேத்தியை சார்ந்தவென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டு தன் விரும்பியதெனவேன் உரைப்பார் பரமாத்தனை தளிக்கும் மந்திரங்கள் மங்கையர்கான் தூயான் சுடர்மானவே தமிழன்னோ

இறைவன் இறைவன் அதில் கொடிப்பிட்டு கலிங்கமுடுத்து காது நல்ல தன்னங்குழாய் குரலிந்து இறைவன் இறைவன் இறைவன் வராடையெடுத்து ஒரு செண்டு எழுப்பி கவராக முடித்து அழிக்கச்சு கட்டி நேர் நுரையே தனிப்பாயே உருளச்சகடமது உலகில் நிமித்திவாடி வந்து எல்லாம் இருவன் இருவன் இருவன் நாமம் பலமுமுடை நாரணம்பி தாமத்துளவ மிகனாரடியின் பாடி வந்து இல்லம் புகந்தேர் சுரியனைத்து மத்தம்பலா மாமணி குரறிந்து முருகன் செய்தனை ஏத்தேக்கிறவன் இறைவன் இறைவன் கொத்தவில் என் கையேந்தாரையன் இறைவன் இறைவன் புரிந்திருந்தோர் மணவாளீர் அல்லேறிந்தோம் நும் மனத்தின் கருத்தை சொன்ன போதினார் இறைவன் இறைவன் பிடித்தாட்டும் பொழுதீர் இக்காலங்கள் முகக்கேதொன்றுமல்ல எங்கே இறைவன் இறைவன் இறைவன் ஆடியதைந்து ஆய் மரபாரொடு நீ போய் கூடி குறவவினை கோமல பிள்ளை மண்மகன் நிற்பார் ஏழு இறைவன் இறைவன் இறைவன் பொருந்திரள் தோல் மணவாரே அள்ளித்தாழ கண்ணனை அங்கோராட்சி எள்ளி பொழுதோடிய ஊழல் திறத்து களியன் சொன்ன மாலை சொல்லி குறிப்பாளவர் துக்கமிழர் அள்ளி கமல கண்ணனை அங்கோராட்சி எள்ளி பொழுதோடிய ஊழல் திறத்து கலியன் சொன்ன சொல்லி துடிப்பார் துக்கமிழரே ஆண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலவாரி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா உண்டே படிதும் விரித்தாப்பு அடியோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு

श्रीमन्ना श्रीरङ्ग श्रियमणुभद्रवाणुदिनं संवर्धया श्रीमन् श्रीरङ्ग श्रियमणुभद्रवाणुदिनं संवर्धया नमः श्रीशैलनादारि भुञ्जीनगरजन्मने परमप्राप्यलिङ्गधारिणे श्रीशैलाशयापात्रम् श्रीभद्रायुणात्मवम् यदीन्द्रप्रणम् वन्दे रम्यजामागरम् मुने

சங்கரத்தே தோழை வாழிய ஐயனேந்திய முக்கோடன் வாழிய கருணமுந்திய கண்ணினை வாழிய புகழ்வாடி வாழிய அடியார்கள் வாழ அலங்கடவர் வாழ சடலோகன் தந்தவர் நாள் வாழ கடல் சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளமாமுனியே